வயறுகுலத்தினில் வந்து தோன்னியா அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ வண்ணார்களரா தளர் நட நடந்ததனை ஏயர் புகழ் வெட்டதைத்தான் சீரால் விரைத்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ் வணிகம் மக்களை பெறுவர்களே